கண்களை மொய்க்கின்ற பொன்னிற கருவண்டு போ மாதவன் மார்பினில் வாசம் புரிந்தங்கு மெய்சிலிர் பேற்றும் விழிகள் மரகத தபால மலர் முட்டுகளை மொய்க்கின்ற பொன்னிற கருவண்டு போ மாதவன் மார்பினில் வாசம் புரிந்தங்கு மெய்சிலிர் பேற்றும் விழிகள் பரவும் பல்வடிவத்தின் செல்வ வளமாகிடும் திருமகளின் அழகு விழிகள் பறிவோடு அந்த இரு விழிகளின் கடை நோக்கு மங்களம் என கருகவே வெளி வந்து உலவிடும் பெண் வண்டு போல் நீலமாமுகில் வண்ணன் திருமுகம் காண்கின்ற ஆசையால் மேல் சுழன்று கோலம் கண்டு உடன் நாணமேற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்றிடும் குறுநகையாள் அலைமகள் கண்வரிசை என் வாழ்வி செல்வமெல்லாம் தருகவே கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே அனந்தமாய் சற்று விழிகளை மூடிய முகுந்தனை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிதும் அசையாது இனிமையை பார்க்கும் விழிகள் மன்மத சாயலை தன்னில் ஏற்கும் விழிகள் பள்ளி கொள்ளும் பரமனின் மனைவியாம் திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வ சுகம் யாவும் அருள்கள் எந்த கடை பார்வை நாரணனின் கௌஸ்துப மார்பினில் வாழ்கின்றதோ எந்த கடை பார்வை இந்திரனின் நீலமணி சரமாய் ஒளிர்கின்றதோ கடை பார்வை சுந்தர திருமாலின் தேவைகளை தருகின்றதோ அந்த கடை பார்வை வீசிடும் கமல மகள் மங்களமென கருகவே கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே കനകതാരൈ എന്നും തുലി കേട്ട് വാഴ്വിലെ ഐശ്വര്യം തന്തരുഹവേ നീരുണ്ട കാക്ഷി തരും വിഷ്ണുവിൻ തിരുമാർവിനിൽ நிலை கொண்டு ஒளிர்கின்ற மின்னலாகி அகில உலகுக்கும் தாயுமாகி பார்கவ குலத்தினில் அவதரித்து பூஜை செய்வதற்குரியதாகி பரிமளிக்கும் வடிவம் எதுவோவது என்னில் மங்களம் பொழியட்டுமே வர வழி செய்தவை அந்த கடல் குமரி திருவின் பார்வை புஞ்சிரிப்பேந்திடும் அந்த கடை கண் பார்வை என்னையும் அருளட்டுமே கனக மழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே உலகாடும் வாய்ப்பையும் இந்திர பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரணை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கு பெரும் ஆனந்தம் தந்து நிற்கும் நீலோத்பல மலரின் உட்புறப் பகுதி போல் நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கணமேனும் பொழியட்டுமே நிகழ்கின்றதோ அந்த கருணை பார்வை கொண்டவள் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநோக்கு தேவைகளை அருளட்டுமே கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே நல்வினை நன்மை தர கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் விழி என்னும் தயை கொண்ட நீருண்ட கரிய மாவண்ண மேகம் ஏழ்மையால் துயருற்று வாழ்கின்ற சாதக குஞ்சுகளம் எங்களுக்கு

உலகத்திலே நின்று உயிர் படைத்து காத்து முடிப்பதை விளையாட்டன செய்பவள் மூவுலகம் ஆளும் நாராயணனின் நாயகியை போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே நல்ல பல செயலுக்கு ஏற்றபடி பயன் தரும் வேத வடிவினளே போற்றி நளினமிகு அழகிய குணங்களின் உறைவிடமெரதி தேவி போற்றி போற்றி எல்லையில்லா சக்தி எனவாகி தாமரையில் அமரும் மலர் மகளே போற்றி எங்கும் விளங்கிடும் பூரணமே எழில் புருஷ உத்தமரின் துணையை போற்றி செங்கமல மலர் போன்ற சிங்கார முகம் கொண்ட திருமகளை போற்றி போ அவளை போற்றி போற்றி சந்திரத்தேவனுடன் தேவர் அமுதத்தினுடன் பிறந்தவளை போற்றி போற்றி நந்த கோவிந்த நாராயணனின் நாயகிய நிலமகளை போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே மலர்கிற தாமரையை செந்தளிக்கரமேந்தும் செந்திருவே போற்றி போற்றி தரணி மண்டலம் முழுதும் அரசாட்சி செய்கின்ற நாயகிய போற்றி போற்றி தேவாதி தேவர்க்கு ஆதி முதல் தயை புரியும் செல்வமே போற்றி போற்றி சார்ந்தமென்னும் வில்லை ஏந்திடும் ராமனின் இல்லறமே போற்றி போற்றி பிருகுமுனியின் புதல்வியாய் அவதாரம் செய்தவளே தேவியே போற்றி போற்றி திருமாலின் மார்பில் நிறைவாக உரைபவளே திருமகளே போற்றி போற்றி கமலமென்னும் மலரில் ஆலயம் கொண்டவளே லக்ஷ்மியே போற்றி போற்றி காலடிகள் மூன்றினால் உலகினை அளந்த தாமோதரனின் துணையை போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே ஒளி சுடரும் காந்தியும் தாமரை விழிகளும் கொண்டவளை போற்றி போற்றி உலகம் அனைத்தையும் இயக்கிடும் மங்கள நாயகியை போற்றி போற்றி அமரருடன் அனைவரும் அடிபணிந்தே தொழும் அலைமகளே போற்றி போற்றி நந்த கோபல் குமர நந்த கோபாலனின் நாயகிய போற்றி போற்றி செல்வங்க தருபவளை ஐம்புலனும் ஆனந்தம் பெற்றிடச் செய்யும் தாயே நகை பதவிகள் அரியாசனங்களை தருகின்ற கமல நயனி அல்லல் வினைகளை போக்குபவளே எங்கள் அஞ்ஞானம் நீக்குபவளே செல்வியே தொழுகிறேன் உன்னையே அன்னையே என்னையே என்றும் காப்பாய் கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே Thank <laughs> you. அடியார்க்கு பொழுதெலாம் துணை நின்று செல்வங்கையாவற்றையும் முழுதாக பொழிகின்ற திருநோக்கு எவருடைய கடை கடைக்கண்ணின் கருணை நோக்கு அந்த கருணை நோக்கு முரகரியின் மனம் வாழும் திருமகள உன சொல்லாலும் சொல்லாலும் துதி செய்து புகழ்கிறேன் நான் பத்மமலரில் வாழும் பத்மினி பத்மத்தை கையேந்தும் பதுமநிதியே புத்தொழி வீசும் பெண் ஆடை மணமாலையுடன் ஒளிர்கின்ற செல்வச் சுடரே பகவதி ஹரிநாதனின் பிராணநாயகிய நெஞ்சமெல்லாம் அறிந்தோ ஜகமூவினுக்கும் பெரும் ஐஸ்வர்யம் தருபவளை என்னிடம் கருணை காட்டு கனக மழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே தேவகங்கை நதியின் தெளிவான தூயனன் நீரினை பொற்குடத்தில் திசைகளில் மத யானைகள் ஏந்தி நீராட்ட திகழ்கின்ற தெய்வ அழகே தாவும் அலை கடல ரசம் பெற்ற பெண்ணே உலகம் யாவிற்குமே அன்னையே தரணிகளின் தலைவனாம் திருமாலின் மனைவியே காலை உனை துதி செய்கிறேன் Mm-hmm. அழகிய கண்ணனின் ஆனந்த காதலினி ஐஸ்வர்யம் இல்லாமல் ஏழ்மையில் உழல்வதில் முதல்வனாய் நிற்பவன் நான் அருள் வெள்ளமலை மோதும் உன்கடை கண்களின் பார்வைக்கு ஏங்கி நிற்கும் அடியனை உந்தையை உண்மையாய் தேடிடும் என்னை நீ காண வேண்டும் கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே மோகினுக்கும் தாயா மோகன லக்ஷ்மியை சொன்ன துதிகளால் நிதம் புகழும் மனிதர் எவரும் சான்றோர்கள் போற்றிடும் அறிவாளி ஆகிறார் செல்வமெல்லாம் பெறுகிறார் ஜகமிதில் மேம்பட்ட குணமெல்லாம் கைவர பாக்கியம் பல பெறுகிறார் செல்வமெல்லாம் பெறுகிறார் பாகியம் பல பெறுகிறார்